هم الظالمون وقال النبي صلى الله عليه وسلم عن الله سبحانه وتعالى يقول الله سبحانه وتعالى في الحديث القدسي أنا الله لا إله إلا أنا مالك الملوك وملك الملوك قلوب الملوك في يدي فإن العباد إذا أطاعوني حبلت قلوب ملوكهم عليهم بالرحمة والرأفة وإن العباد إذا عصوني حولت قلوب ملوكهم عليهم بالسخطة والنقمة فساموهم سوء العذاب فلا تشغلوا أنفسكم بالدعاء على الملوك بل أشغلوا أنفسكم بالذكر والتضرع كي أكفيكم ملوككم رواه أبو داود கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே பெரியார்களே கணவான்களே சகோதரர்களே அல்லாஹு சுபஹானஹுவால நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான முபாரக்கான தூய்மையான மார்க்கத்தை தந்திருக்கிறான் இந்த மார்க்கம் எவ்வளவு பொறுமதியானது இந்த மார்க்கம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால் இதன் மூலம் தான் ஈருலகத்துடைய எல்லா வகையான பாக்கியங்களையும் இன்ஷா அல்லா அடைந்து கொள்ளலாம் ஒரு ஐநூத்தி எழுபத்தி ஐந்து வருடம் நபிமார்கள் ரசூல்மார்கள் யாரும் வராததுனால அந்த காலகாட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எந்த அளவுக்கு பாவங்களிலேயும் குஃபரிலேயும் சிறுக்கிலையும் சென்றிருந்தார்கள் என்றால் காபத்துல்லாவுக்கு உள்ளேயே முன்னூறுக்கு மேற்பட்ட சிலைகளை வைத்து சிறுக்கு வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹு செல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த தீனை இந்த மார்க்கத்தை இந்த ஷரியாவை கொடுத்து அனுப்பினான் நபி அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு முன்னால வைத்த ஆக மிக முக்கியமான ஒரு அறிவுரை போதனை என்ன நான் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் ரொம்ப தெளிவான மார்க்கம் தூய்மையான மார்க்கம் லெய்லுஹா கனஹாரிஹா அதனுடைய இரவும் பகலை போன்ற அந்த அளவுக்கு தூய்மையான ஒரு மார்க்கம் நான் கொண்டு வந்திருக்கிற இந்த மார்க்கத்தில் ஆசிரா துனியாவுடைய அனைத்து கயிறுகளையும் இந்த மார்க்கம் பொதிந்திருக்குது ஆசிராவுடைய எல்லா வகையான கண்ணியங்களையும் இந்த மார்க்கம் இந்த சரியா பொதிந்திருக்குது அதனால் இந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் இதன் மூலம் நீங்கள் நினைக்கிற அனைத்தையும் சாதிக்கலாம் அடையலாம் நபியவர்கள் எந்த நேரத்தில் இதை சொன்னார்கள் என்றால் அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் பணத்தால சாதிக்கலாம் ஆட்சியால சாதிக்கலாம் அதிகாரங்களால சாதிக்கலாம் வளங்களால பலங்களால சாதிக்கலாம் என்று நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில தான் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் நபி அவர்கள் வந்து யார் யாரு பணங்களால ஆட்சியால அதிகாரங்களால சாதிக்கலாம் என்று நினைத்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வரலாறுகளை குரான் அல்லா மிக தெளிவாக கூறுகின்றார் அவர்களில் யாரும் அவர்கள் நினைத்ததை அடைய முடியல்ல எதை அடையலாம் என்று நினைத்தார்களோ அதை அவர்களால் அடைய முடியல கொஞ்சம் நெருங்கி வாங்க கொஞ்சம் முன்னால வாங்க அவர்கள் எதை எதை அடையலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அதை அவர்களால் அடைய முடியல அதற்கு உதாரணமாக அல்ல அல்லா பல வரலாறுகளை குறிப்பிடுகின்றான் பல பல சமூகத்தார்களுடைய வரலாறுகளை குறிப்பிடுகின்றான் அதுல மதியன் வாசிகளாக இருக்கலாம் சமூக வாசிகளாக இருக்கலாம் சபாவாசிகளாக இருக்கலாம் ஆண்டு வருக்கமாக இருக்கலாம் பனு இஸ்ரவேலர்களாக இருக்கலாம் இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மிக பெரும் கொண்ட ஒரு சமூகத்தார் உம்மத் ஒரு சமூகம் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஆற்றல்களை திறமைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஒவ்வொன்றைய பற்றியும் குரான்ல மிக தெளிவாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் உதாரணத்திற்கு ஆண்டு வர்க்கத்தை நாம் எடுத்தோம் என்றால் அவர்களை போன்ற ஒரு சமூகம் இதுவரைக்கும் உலகத்திற்கு வரவே இல்லை இதை அல்லாஹவே கூறுகின்றான் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் ஐமாத் التي لم يخلق مثلها في البلاد ஆது வர்க்கத்தை உங்களோட ரப்பு என்ன செய்தான் என்று நீங்க கவனித்தீர்களா பெரும் பெரும் தூண் உடையவர்கள் அவர்களை போன்ற ஒரு சமூகம் இதுவரைக்கும் உலகத்திற்கு வரவே இல்லை ஐநூறு அறுநூறு வருடம் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் முன்னூறு வருடம் வரைக்கும் வாலிபர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய பற்கள் விழாது அவர்களுடைய முடிகள் பழுக்காது முன்னூறு வருடம் வரைக்கும் வாலிபர்களாக வாழ்ந்தாங்க எவ்வளவு பெரிய பலம் என்றால் இந்த உம்மத்தில் உள்ள ஐநூறு பேர்களால் சேர்ந்து தூக்க முடியாத ஒரு பாறாங்கல்லை ஆண்டு வர்க்கத்தில் உள்ள ஒரு மனிதர் சர்வசாதாரணமாக தூக்கி விடுவான் அந்த அளவுக்கு பலம் அந்த பலத்தின் மீது அவர்களுக்கு பெருமை அந்த பலத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை அதையும் குரான்ல அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை குரான்ல குறிப்பிடுகின்றான் فاستكبروا في الأرض بغير الحق உண்மைக்கு புறம்பான விதத்தில பூமியில பெருமை அடித்து கேட்பார்கள் எங்களை விட பலசாலிகள் யாரு நம்மை விட சக்தி வாய்ந்தவர்கள் யாரு யாரால் எங்களை மிகைக்க முடியும் வெல்ல முடியும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு மறுமுனையில அவர்களுக்கு அதற்கு ஹூதா சலாத்து சலாம் அவர்களையும் அல்லா அனுப்பி அதற்கு ஹூத் வந்து அந்த மக்களுக்கு விளக்கினார்கள் நீங்க உலகத்துல நிரந்தரமாக வாழ வரல ஒரு பெரிய வாழ்க்கை ஆசிராவுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு தான் வாழ்க்கை என்றே சொல்லலாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கை என்று சொல்ல முடியாது ஏன் உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல நேற்று வாலிபர்கள் நாளை வயோதிபர்கள் நேற்று இன்பம் இன்று துன்பம் நேற்று சந்தோஷம் இன்று கவலை நேற்று ஆரோக்கியம் நாளை நோய் நேற்று ஹயாத்து நாளைக்கு வபாத்து மூச்சு வந்துடும் இது எப்படி வாழ்க்கை என்று சொல்வது வாழ்க்கையை தான் வாழ்க்கை என்று சொல்லலாம் வாலிபம் என்றாலும் கோடான கோடான கோடி வருடம் கழிந்தாலும் வயோதிபம் வராது ஆண்களுக்கும் வயோதிபம் இல்ல பெண்களுக்கும் வயோதிபம் இல்ல அதனால அதர அலேஹி சலாத்து வலாம் என்று சொன்னார்கள் வாழ்க்கை என்றால் ஆசிராவுடைய வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையை நீங்கள் நம்பவும் வேண்டும் அந்த வாழ்க்கைக்குரிய தயாரிப்புகளை நீங்கள் செய்யவும் வேண்டும் ஆனால் ஹதரத் ஹூத் அலேஹி சலாத்து வலாம் அவர்களுடைய பேச்ச அவர்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில அந்த ஆது வர்க்கம் இருக்கல்ல மாற்றமாக ஹதரத் ஹூத் அலேஹி சலாத்து வலாம் அவர்களை கூட திட்டினாங்க ஹதரத் ஹூத் அலேஹி சலாத்து வலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் யா ஹூதோ இன் நீங்க மிகப்பெரிய மடத்தனத்தில் இருக்கிறீங்க நவுதுல்லா நபிமார்கள் எல்லாம் புத்தி கூர்மையுடன் பசானத் அவர்கள்ட்ட பூர்த்தியான அறிவு நபிமார்கள் அனைவர்களும் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மாசூம்கள் அந்த நபியை பார்த்து சொன்னார்கள் நீங்க மடத்தனத்தில் இருக்கிறீங்க நீங்க அறியாமையில் இருக்கிறீங்க ஆனால் ஹதரத் சகூத் அலேஹி சொன்னார்கள் யா நீங்க நினைக்கிற மாதிரி மடத்தனம் அறியாம என்னிடத்துல இல்ல ரசூலும் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ரசூலாக நான் இருக்கிறேன் அந்த மக்கள் ஹதரத் ஹூத் அலேஹி சலாத்து வலாம் அவர்களை கொள்ளல்ல அதனால அவர்களை அல்லாஹ் இறுதியில மிக மோசமான முறையில அளித்தான் சூரா அல் ஹாக்காவுல குறிப்பிடுகின்றான் ஓ அம்மா ஆதுன் بريح صرصر عاتية سخرها عليهم سبع ليال وثمانية أيام حسوما فترى القوم فيها سرعا كأنهم أعجاز نخل خاوية சுருக்கமான தர்ஜுமா அந்த ஆண்டு வர்க்கம் ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் தொடர்ந்து மிக பயங்கரமான ஒரு காற்று ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி ஏற்பட்டுருச்சு இங்க மாத்தரையில கூட அதனால பாதிப்பு எல்லாம் சில நிமிடங்கள் சில செகண்ட்ஸ் தான் ஆனால் ஆறு வருஷத்திற்கு அனுப்பின அந்த காற்று தொடர்ந்து ஒரு வாரம் இரவு பகலாக ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் அந்த காற்றை அல்லா வீச செய்து ரொம்ப உயரமானவர்கள் எப்படி அடியோடு வெட்டி வீழ்த்தப்பட்ட ஈத்த மரங்கள் கீழே சாய்ந்து கிடக்குமோ அதே மாதிரி அவர்களுடைய சடங்கள் எல்லாம் சடலங்கள் கீழே சாய்ந்து கிடந்ததாக குரான் அல்லா கூறுகின்றான் இளம் பெரியார்களே சகோதரர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி சல்லம் சொன்னார்களே அவர்களுக்கு அவர்களுடைய பலத்தின் மீது நம்பிக்கை அந்த பலத்தால எதையும் அடையலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்ததை அவர்கள் அடைய முடியல நபியுடைய காலத்திலையும் மக்காவுல வாழ்ந்த மக்கத்து இருக்கும் இதே மாதிரி நம்பிக்கை எங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது எங்களுக்கு அதிகாரம் இருக்குது நாங்க எல்லாம் வியாபாரிகள் பிசினஸ் மேன் எங்களை பிசினஸ் அமைத்து வேண்டியது செய்யலாம் அவர்கள் அந்த பிசினஸை அவர்களுடைய வியாபாரத்தை நம்பிக்கொண்டிருந்தார்கள் மறுமுறையில நபி அவர்களையும் நபி தோழர்களையும் மிக மோசமான முறையில துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள் பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள் அச்சுறுத்தி கொண்டிருந்தார்கள் விதமான சோதனைகளை கொடுத்தார்கள் மக்காவில் பதிமூணு வருடம் வாழ்ந்து இதற்கு பின்னால் இங்க வாழ முடியாத ஒரு கட்டம் மதீனாவுக்கு ஹிஜர செய்யும்படி அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் மதீனாவின் பக்கம் ஹிஜரத்தை அல்லாஹ் கடமையாக்கின்றான் மதீனாவுக்கு போயும் நிம்மதியாக வாழ்வதை பார்த்து இவர்களால் சகித்துக் கொள்ள முடியல மீண்டும் வருகின்றார்கள் ஹிஜிரி இரண்டாவது ஆண்டுல பத்ருடைய மைதானத்திற்கு இந்த முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக அழித்திடணும் இவர்களை இந்த உலகத்திலேயே எடுத்துடணும் என்ற அந்த திட்டத்தில தான் பத்ருடைய மைதானத்திற்கு வந்தார்கள் மைதான பெரியார்களே சகோதரர்களே காப்பர்களும் முழுமையான ஏற்பாடு ஆயிரம் பேர் முஸ்லிம்கள் முன்னூற்றி சொச்சம் பேர் அவர்கள் எல்லோருமே ஆயுத இவர்கள் அனைவர்களும் நிராயுத பாணிகள் அவர்கள்ட்ட நூறு குதிரைகள் இவர்கள்ட்ட இரண்டு குதிரைகள் அவர்கள்ட்ட எழுநூறு ஒட்டகங்கள் இவர்கள்ட்ட எழுபது ஒட்டகங்கள் இரண்டு அல்லது நாலு வாள்கள் ஒரு எட்டு கவசம் வெளிப்படையில முஸ்லிம்கள்ட்ட ஒன்றுமே இல்ல அவர்கள்ட்ட முழுமையாக இருந்தது அவர்கள் இழைத்து கொண்டு வந்தார்கள் இந்த பதிலேயே இவர்களுக்கு சமாதி கட்டி விடலாம் என்றோம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே ஆனால் நபி அவர்களும் நபி தோழர்களும் அல்லாவை நம்பினாங்க அல்லாஹிடத்துல மன்றாடினார்கள் அல்லாஹிடத்துல உதவி தேடினார்கள் அடுத்த நாள் காலையில யுத்தம் நடக்க இருக்குது முந்தி இரவுல நபி அவர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப நேரமா சஜிதாவுல ரசூலுல்லாஹி சல்லாஹுலே செல்லம் விழுந்து அல்லாஹிடத்துல துவா செய்கின்றார்கள் اللهم ان تهلك هذه العصابه فلن تعبد ابدا يا الله என்னுடன் ஒரு சின்ன கூட்டம் என்னுடன் ஒரு சிறிய கூட்டம் அவர்களையும் நீ அழித்து விட்டால் இதற்கு பின்னால உலகத்துல உன்னுடைய பெயரை சொல்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் அவர்கள்ட்ட வெளிரங்கத்தில் ஒன்றுமே இல்லை இன்னமும் அவர்கள் முழுமையான ஆடை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் பக்ஷுகும் ஆடை அளிப்பாயார் இன்னமும் ஜியா அதாவது பசியுடன் இருக்கிறார்கள் உணவளிப்பாயாக இன்னஹும் பிமா தாகத்துடன் இருக்கிறாங்க பஸ்திஹிம் நீர் புகட்டுவாயாக இன்னஹும் ஹுபா காலில் செருப்பு கூட இல்ல அவர்களுக்கு பாதரட்சைகளை கொடுப்பாயாக நபி அவர்கள் நேரமா துவா செய்கிறார்கள் அதற்கு அபுபக்கர் ரபி அல்லாஹ் வந்து ரசூலுல்லாவுடைய முபாரக்கான முதுகளை தடவி கூறுகின்றார்கள் சஃபாக்க முனாஷத்துக்கு ரப்பக்கையா அல்லாஹுடைய ரசூலே உங்களோட அல்லாத்த நீங்க கேட்டது போதும் உங்களோட அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லி முடியல குரானுடைய ஆயத் வருகின்றது அதில் ஜிப்ரீல் அலிஹி சலாத்து வந்து நெபிக்கு முன்னால ஓதுகின்றார்கள் இது தஸ்தகை فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين முகமது சல்லாஹு அலேஹி வசல்லம் இது உங்களுடைய ரப்பை நீங்கள் அழைத்தீர்கள் உங்களுடைய அழைப்புக்கு நாங்க பதில் தந்து விட்டோம் ஆயிரம் மலக்குமார்களை அனுப்பி உங்களுக்கு நாங்க உதவி செய்ய போகின்றோம் அதில் ஜிப்ரீல் அலேஹி சலாத்து வலாம் அவர்களுடைய தலைமையில் ஐநூறு மலக்குமார்கள் ஹதரத் மிகாயில் அலேஹி சலாத்து வலாம் அவர்களுடைய தலைமையில் ஐநூறு மலக்குமார்கள் மலக்குமார்கள் ஆயிரம் மலக்குமார்களை அந்த பதிலுடைய மைதானத்திற்கு அனுப்பி யார் யாரெல்லாம் பாய்ந்து கொண்டு துள்ளி கொண்டு குதித்து கொண்டு அடாவடித்தனங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்களோ அந்த அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் பதருடைய மைதானத்திலேயே சமாதி கட்டி அவர்கள் எல்லோருடைய பிணங்களும் அந்த பதருடைய கிணத்துல தூக்கி எரியப்படுகின்றது புகாரி ஷரீப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் நபி அவர்கள் அந்த கிணத்துடைய ஓரத்துல வந்து அந்த பிணங்களை பார்த்து கேட்பார்கள் ஓஜதனா மா வாதனா ரப்புனா ஹக்கா பகல் ஒஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா நம்முடைய அல்லாஹ் வாக்களித்த அந்த உதவியை நாம் கண்கூடாக நிதர்சனமாக கண்டுவிட்டோம் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் கொண்டீர்களா என்று கேட்கக்கூடிய அளவுல அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சாவு மணி அடித்து முடிவு கட்டினான் மேலான பெரியார்களே சகோதரர்களே ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னதென்ன யார் யாரு எவை எவைகளை நம்பிக்கொண்டிருந்தார்களோ அதன் மூலம் அவர்கள் நினைத்ததை அடைய முடியல அதன் மூலம் அவர்களால் சாதிக்க முடியல மாற்றமாக நான் கொண்டு வந்திருக்கிற தீன் இந்த தீனை நீங்கள் நூற்றுக்கு நூறு முழுமையாக எடுத்து தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்தீர்கள் என்றால் இந்த தீனின் மூலமாக சாதிக்கலாம் என்று நபி அவர்கள் சொன்னதோட மட்டுமல்ல அந்த தீனுடைய அடிப்படையில வாழ்வதற்குரிய பயிற்சியை கொடுத்தார்கள் எடுத்த எடுப்பட நபி அவர்கள் வந்து தீனை அறிமுகம் செய்யல மக்காவுல ஜிஹாதுக்கு அனுமதி கொடுக்கப்படல மக்கால நோன்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ கடமையாக்கப்படல எல்லாம் பெரியார்களே சகோதரர்களே தீனுடைய அடிப்படையில வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு சக்தி தேவை தீனுடைய அடிப்படையில வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு பவர் ஒன்று தேவை அதை ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹு செல்லம் மக்காவுல கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள்ட்ட உண்டு பண்ணினாங்க இன்னைக்கு நாங்க பார்க்கலாம் முழு உலகத்துல எதா இருந்தாலும் அதற்கு பின்னால ஒன்று இயக்கி கொண்டு இருக்குது இந்த மைக் இந்த பிளேன் இந்த லைட் இதற்கு பின்னால மின்சாரம் வாகனம் அது இது எல்லாம் ஓடுது அதற்கு பின்னால ஓயில் உலகத்துல எந்த ஒன்றை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின்னால இருந்து ஏதோ ஒன்று அதை இயக்கி கொண்டிருக்கின்றது அதே மாதிரி முழு உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாமிய முறைப்படி சரியாவுடைய அடிப்படையில வாழணும் அதற்கு அதை இயக்கக்கூடிய சக்தி தான் ஈமானுடைய சக்தி அதற்குத்தான் ஈமானுடைய பலம் என்று கூறுவோம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அந்த ஈமானுடைய பலத்தை முதலாவது சஹாபாக்களுக்கு உண்டு பண்ணினார்கள் இந்த முழு உலகத்துல தாவத்துடைய உழைப்புல எங்கு போனாலும் ஒரே மாதிரியான ஏழான் ஒரே மாதிரியான பயான் ஒரே மாதிரியான தாலீம் சில நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க என்ன உங்களுடைய ஜமாத்துல இந்த பதாயிலாமல் இந்த ரியாது இந்த முன்தகபஹாதீஸ் இந்த ஹயாத்து சஹாபா உட்கா வேற ஒன்றுமே இல்லையா புகார் இல்லையா முஸ்லீம் இல்லையா திருமதி இல்லையா அபுதாவுத் இல்லையா என்ன ஒரே இதையே படிச்சு கொண்டிருக்கிறீங்க இதான பெரியார்களே சகோதரர்களே படிக்கிறது நோக்கம் அல்ல அதன் மீது நம்பிக்கை வரணும் உலகத்தில் எங்களை விட படித்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஷரியாவுல இஸ்லாமிக்ல பிஹெச்டி செஞ்சவங்களும் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இஸ்லாம் இஸ்லாம் இல்ல முட்டுக்கால தொடர்ந்து கொண்டு போட்டு ஹாஃப் ட்ரௌசர் உடுத்து கொண்டு இருக்கிறாங்க எதுல சரியாவுல பிஹெச்டி செஞ்சவர்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே வெறும் படிக்கிறது நோக்கம் அல்ல நாம் எதை படிக்கிறோமோ அதன் மீது நம்பிக்கை வரணும் அல்லாஹுடைய குரான்ல அவன் சொல்லியிருக்கக்கூடிய வயதுகள் எச்சரிக்கைகள் அதாக்கள் அவனுடைய வாக்குறுதிகள் நபியவர்கள் சுண்ணத்தான முறைப்படி வாழ்வதன் மீது என்னென்ன கிடைக்கும் என்று சொன்னார்களோ அதில் உள்ள நம்பிக்கையை வரவழைப்பதற்குத்தான் இந்த ஈமானுடைய தாலீம் ஈமானுடைய பயான் ஈமானுடைய முதாக்கரா ஈமானுடைய கஸ்து மேலான பெரியார்களே சகோதரர்களே முழு உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இது தேவை எனக்கும் தேவை உங்களுக்கும் தேவை எந்த அளவுக்குன்னா நபியுடைய சொகத்துல தோழமையில வளர்ந்த மூத்த சகாபாக்கள் அதற்கு உமர் முழு உலகமும் நடுங்குகின்றது நபியவர்கள் சொன்னார்கள் உமர் எனக்கு பின்னால யாரும் நபியாக வர முடியாது அவ்வாறு ஒருவர் நபியாக வருவதாக இருந்தால் அதற்கு தகுதி உமர் என்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேயில் குரான் குரானை பற்றி ஹலால் ஹராமை பற்றி நல்ல தெளிவாக விளங்கி இருக்கக்கூடியவர் சஹாபாக்கல்ல மனிதர்களில் மிக தெளிவாக ஹராம் ஹலாலை விளங்கி வைத்திருக்கக்கூடியவர் மகாதிபுனு ஜபல் அல்லாஹுடைய கலாம ரொம்ப தெளிவாக ஓதக்கூடியவர் யார் உபயபுனு காப் ரவி அல்லாஹோ அன்னும் மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த மிக முக்கியமான சஹாபாக்கள் ஹதரத் உமர் ஹதரத் மாதிமுனி ஜபல் ஹதரத் உபயமுரசாப் ஹதரத் அப்துல்லாஹின் ரவாஹா ரபி அல்லாஹும் புகாரில வரக்கூடிய ரிவாயத் இந்த மூத்த சஹாபாக்கள் யாரை கண்டாலும் கூப்பிட்டு சொல்லுவார்கள் சஹால் வாருங்கள் நாங்க கொஞ்ச நேரம் ஈமானை பற்றி பேசுவோம் ஈமானுடைய முதாக்கராவை செய்வோம் ஈமானுடைய பேச்சுக்களை பேசுவோம் அதுல யாரும் திருப்பி கேட்கல இது என்ன நாங்க எப்பயோ ஈமான் கொண்டாச்சு மறுக்கிறதுக்கு ஈமானுடைய பேச்சு மறுக்கிறதுக்கு ஈமானுடைய முதாக்கராண்டு யாரும் திருப்பி கேட்கல நபியுடைய சுகபத்துல நபியுடைய தோழமையில நபியவர்களுடன் அமர்த்திருந்த அந்த மூத்த சகாபாக்களுக்கு இந்த அளவுக்கு ஈமானுடைய தேவாண்டா எனக்கும் உங்களுக்கும் என்மாத்திரம் தேவை இன்னைக்கு உலகத்துல பாவங்கள் நடக்குது மேலான பெரியார்களே சகோதரர்களே பாவம் என்று தெரியாமலா பாவம் செய்யறாங்க குற்றம் என்று தெரியாமலா குற்றம் செய்யறாங்க உலகத்திலே உலகத்தை ஒடுங்க எங்களுடைய நாட்டுடைய ஜெயில்கள் எடுங்க எங்களுடைய நாட்டில் உள்ள சிறையில் உள்ள அந்த குற்றவாளிகள் எடுத்துக் கொள்ளுங்க எங்களுடைய நாட்டுடைய புள்ளி விவரம் அரசாங்கம் சொல்லுது நாங்க எட்டு வீதம் ஆனா சமீபத்துடைய கணக்குப்படி நைன் புள்ளி இலங்கையுடைய இஸ்லாமியர்களுடைய கணக்கு சரி ஒரு ரவுண்ட் பிகரா பத்து வீதம் என்றே வைத்துக் கொள்ளுங்க இலங்கையில் உள்ள ஜெயில்களில் உள்ள குற்றவாளிகளில் இஸ்லாமிய முஸ்லிம் குற்றவாளிகள் பதினேழு வீதம் இருக்கிறாங்க ஏன் அவனுக்கு தெரியாதா அந்த அப்துல்லாவுக்கு அந்த அப்துல் ரஹ்மானுக்கு அந்த பாத்திமாவுக்கு இது ஹராமண்டு தெரியாதா விபச்சாரம் ஹராமண்டு தெரியாதா போதை வச்ச ஹராமண்டு தெரியாதா மோசடி ஏமாத்துறது ஹராமண்டு தெரியாதா தெரிஞ்சு ஆனா தெரிஞ்சு கொண்டே செய்யறாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே தாவத்துடைய உழைப்புடைய நோக்கம் என்ன முதல்ல இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களில் இந்த அல்லாஹுடைய நம்பிக்கையை கொண்டு வரணும் அல்லாஹுவின் மீது உண்டான அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாஹுவின் மீது உண்டான அச்சம் அல்லாஹுடைய பயம் கயாம நாளையில நான் அல்லாவுக்கு முன்னால நிறுத்தப்படுவேன் நான் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் செய்த அனைத்தை பற்றியும் அல்லாஹ் இடத்துல கேட்பான் கேட்பான் என்பதை விட நாங்க பதில் கூட சொல்ல வேண்டிய தேவை இல்லை உலகத்துல பேசுறது வாயால அல்லாவுடைய குதிரத்தை பாருங்க ஆசிராவுல இந்த வாய்க்கு அல்லா பூட்ட போடுவான் اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون அன்றைய தினத்தில் அவருடைய நாவுகளுக்கு பூட்ட போடுவோம் பேசிக் கொண்டிருந்த வாய் இது பேசாது இந்த கரங்கள் பேசும் இந்த கால்கள் சாட்சி சொல்லும் கரங்களோ கைகளோ மட்டுமல்ல நாங்க எந்த பூமியில் எந்த நிலத்துல வாழ்கின்றோமோ இந்த நிலமும் எங்களுக்கு பாதகமாக சாட்சி சொல்லும் குரான்ல வருது இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها அந்த கயாம நாளுக்கு முன்னால பயங்கரமாக பூமி அது குலுக்கப்படும் அந்த குலுக்குதலின் மூலமாக வகரஜத்தில் அரும்பு அஸ்காலகா பூமி அதற்கு கீழால் உள்ள பாரமான சுமைகள் எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்து கொட்டிவிடும் மனிதன் கேட்பான் வக்காலல் இன்சான் மாலஹா ஏ நிலமே ஏ பூமி உனக்கு என்ன நடந்துருச்சு ஏன் நீ இந்த மாதிரி செய்கின்றாய் அந்த பூமி அறிவிக்கும் அந்த பூமி சொல்லும் எனக்கு மேலால இன்னின்ன பாவங்களும் நன்மைகளும் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த பூமியை சொல்லும் உன்னுடைய ரப்பு தான் எனக்கு வகை அறிவித்த உன்னுடைய ரப்புடைய செய்தி தான் எனக்கு வந்துச்சு இந்த மாதிரி செய்ய சொல்லி இந்த மாதிரி சொல்ல சொல்லி மேலான பெரியார்களே சகோதரர்களே கயாம நாள்ல வாய் மட்டுமல்ல கரங்களும் பேசும் நம்முடைய கால்களும் காட்சி சொல்லும் மேலான பெரியார்களே சகோதரர்களே அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உணர்வு உலகத்துல வந்தா முஸ்லிம்களால பாவம் செய்யலாம் இன்னைக்கு வியாபாரிகளும் பாவம் விவசாயிகளும் அவர்களுடைய அந்த அதுல பாவம் செய்யறாங்க ஆட்சியில் உள்ளவங்களும் ஒரு வகையான தவறு ஜொப் செய்யறவங்களும் ஒரு வகையான தவறு ஜொப் செய்யறாங்க அவர்களுக்கு எட்டவர் இருந்தா அவங்க பாக்குற ஆறவர் செஞ்சிட்டு எட்டவர் எடுப்போம் முதலாளிமார் பாக்குற மேக்சிமம் வேலைக்காரவங்கள்ட்ட வேலை வாங்கணும் வேலைக்காரவங்க பாக்குற மேக்சிமம் வேலையை கொடுத்து செஞ்சு கூடுதலாக சம்பளம் எடுக்கணும் எல்லாத்தையும் அல்லாவுடைய பயம் இல்ல முதலாளிக்கு அல்லாவுடைய பயம் இருந்து அவர் அளவோட வாங்குவாரு தொழிலாளிக்கு அல்லாவுடைய பயம் இருந்தா எடுக்கிற சம்பளத்துக்கு தோதுவா அவர் வேலை செய்வாரு வியாபாரிக்கு அல்லாவுடைய பயம் இருந்தா பொய் சொன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கூட கிடைக்கும் உண்மையை சொன்னா ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அந்த ஆயிரத்தை விட ஐநூறுல பறக்கத்தில் உண்மையை சொல்லி வியாபாரம் செய்வாரு இன்னைக்கு வியாபாரிகள் உண்மையான வியாபாரிகளை இயலுமா நேர்மையான வியாபாரிகளை இயலுமா கொடுத்த வேட காப்பாற்றுற வியாபாரிகளை இயலுமா ஏதான பெரியார்களே சகோதரர்களே எல்லாம் தெரியும் ஹராம் பாவம் ஏமாத்து மோசடி இதெல்லாம் கூடாதுன்னு தெரியும் ஆனா தெரிஞ்சு கொண்டே தான் அந்த பாவங்கள் நடக்கின்றது தெரிந்தவர்களே தான் அந்த பாவத்தை செய்யறாங்க முஸ்லிம்களை விடுங்க எங்கட நாட்டுல மேற்கத்திய நாடுகள்ல அமெரிக்காவுல யூரோப் போன்ற நாடுகள்ல எங்கட நாடுகள்ல பாவங்கள் உதாரணமா இஸ்மகுள் அல்லது கொலை கொள்ள நடக்குதுன்னா பகிரங்கமா செய்யறாங்க பெரிய படித்த பெரும் புள்ளிகள் ரகசியமா செய்யறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இவங்க எல்லாம் இவங்களுக்கு மடத்தனமா அரியாத்தனமா பகிரங்கமா செஞ்சு மாற்றிக்கோறாங்க படித்தவங்க சிறை மறைவுக்கு பின்னால ரெஸ்பெக்டா கண்ணியமா வேற வேற மறைவான அடிப்படையில எல்லாம் செய்யறாங்க இவங்களை விட அந்த நாடுகள்ல பாவம் கூடுதலா இல்லையா என்ன சொல்றாங்க அமெரிக்கால படிச்சவங்க கூட லண்டன்ல படிச்சவங்க கூட ஜப்பான்ல முன்னேற்றம் அடைந்த நாடுன்னு சொல்லி வினாடிக்கு வினாடி பாவம் நடக்குது வினாடிக்கு வினாடி குற்றங்கள் நடக்குது அமெரிக்காவில சில பகுதிகள்ல ஒச்சகத்திகோடு போவையில படிச்சிருவாங்க நல்ல சேனா வச்சுக்கொண்டு போவையில படிச்சிருவாங்க அந்த அளவுக்கு பயங்கரம் அந்த பெரியார்களே சகோதரர்களே என்ன செயலர்கள் சொல்றது என்ன படிச்சு இல்லாதனால ஏன் படித்தவங்க எல்லாம் பாவம் செய்யாம பர்ஃபெக்ட் எல்லாம் வகிக்கிறாங்க நபியவர்கள் வந்து சொன்னார்கள் ஈமான் வந்துட்டா உலகத்துல பாவம் நடக்காது அல்லாவுடைய நம்பிக்கை வந்து விட்டதுன்னா உலகத்துல தவறுகள் நடக்காது அல்லாஹ் மீது உண்டான அச்சம் வந்தா உலகத்துல எந்த சொங்கல்ல போனாலும் அவரால் பாவம் செய்யலாது இதத்தான் குரான் அல்லாஹ் கூறுகின்றான் அம்மா அனில் ஹவா நான் ரப்புக்கு முன்னால நிக்கணும் அல்லாவுக்கு முன்னால நான் நிறுத்தப்படுவேன் நான் செய்த ஒவ்வொரு செயல்களை பற்றி செய்யாமல் அல்லாஹ் கேட்பான் எந்த அந்த பயம் எந்த அந்த அச்சம் வந்து ஒருவர் தன்னுடைய ஆசைக்கு கட்டுப்படல இன்றைக்கு பாவம் சேரவங்க எல்லாம் சுருக்கமா சொன்னா அந்த ஆசை அந்த இச்ச அந்த நப்சு இருக்குது அதற்கு யார்கிட்ட கேளுங்க ஏன் உதாரணமா சிக்கரே குடிக்கிறவங்கள்ட்ட கேளுங்களேன் என்ன செய்ய ஹசரத் ஹராம் ஷெரீம் சான் சிகரெட் மக்ரூஹல்ல நாலு மதகபடையும் ஹராம் மாற்ற கருத்தே இல்ல தெரியும் ஹசரத் என்ன செய்ய பழக்க தோஷம் விடல ஏன் நப்சுக்கு நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் எத்தனையோ பேர் எத்தனையோ வகையான பாவங்கள் பாவம் என்று தெரியும் ஏன் செய்கிறோம் என்று சொன்னா நப்சு சொல்லுது அதனால என்ன நப்சு சொல்லிருச்சு அதனால செஞ்சேன் மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லா குரான்ல கூறுகின்றான் எவர் தன்னுடைய நப்சுக்கு தன்னுடைய ஹவா ஆசைக்கு இச்சைக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு வந்து பாவங்களிலிருந்து அவர் தன்னை பாதுகாத்து கொண்டா அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஆகப்பெரிய பரிசு அவர் ஒதுங்கும் இடத்தை அல்லாஹ் சுருக்கமாக மாற்றி விடுவான் மேலான பெரியார்களே சகோதரர்களே இதை தான் நபி அவர்கள் மக்காவுல பதிமூணு வருஷமா சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தாங்க எல்லோரையும் மஸ்ஜிதுடன் இணைத்தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கிறது ஒரு நல்ல உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு டாக்டர் உண்டு திடீரென்று ரோட்ல போறாரு டாக்டர்மார கண்ட உடனே சில ஆட்களுக்கு உடனடியா அது வரைக்கும் ஒன்றுமில்ல நல்லா இருந்தாரு டாக்டரை கண்ட உடனே உடனடியா நோய் நினைவுக்கு வர டாக்டர் எனக்கு அந்த நோய் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கேட்கிறாரு டாக்டர் எனக்கு இந்த நோய் உடனடியா அங்கனே பேக திறந்து என்ன எழுதியா கொடுப்பாரு ஆஹ் நாளைக்கு இந்த கிளினிக் வாங்கலே நாளைக்கு நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கலே மேலான பெரியார்களே சகோதரர்களே வைத்தியத்திற்கு ஒரு இடம் இருக்குது விளையாட்டுக்கு கிரவுண்ட் இருக்குது வியாபாரத்துக்கு மார்க்கெட் இருக்குது இமான படிக்கலை தடுக்க மஸ்ஜித் நபியவர்கள் எல்லோரையும் மஸ்ஜிதுடன் இணைத்தார்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மஸ்ஜிதுடன் கொண்டு வந்தாங்க ஏன் அல்லாஹுடைய மாளிகை அல்லாஹுடைய வீடு மலக்குமார்கள் வந்து போற இடம் ஒரு நாளைக்கு எத்துணை ஆயிரம் தடவை அல்லான்ற பெயர் உச்சரிக்கப்படுது இந்த இடத்துல நாங்க இப்ப எல்லோருமே மகிழ்வு தொழுதோம் மகிழ்வு தக்தீர் கட்டணத்திலிருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் எத்தனை தடவை அல்லாவுடைய பெயர் உச்சரித்தோம் அல்லாஹு அக்பர் தக்பீர் ஓதுறோம் இப்பில்லா அங்கேயும் அல்லாஹ் அர் ரஹ்மான் அங்கேயும் ரஹ்மான் ரஹீம் அல்லாவுடைய பெயர் அல்ஹம்துலில்லா பின்னால் அரப்பு அதுவும் அல்லாவுடைய பெயர் அர் ரஹ்மான் அர் ரஹீம் எல்லாமே சலாம் கொடுக்கிற வரைக்கும் அல்லாவுடைய பெயரை ஒரு நாளைக்கு எத்தனை தர உச்சரிக்கிறோம் இந்த இடத்திற்கு ஒரு அசர் ஒன்று இருக்காதா மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால தான் ரசூலுல்லாஹி சல்லாஹலி செல்லம் எல்லோரையும் மஸ்ஜிதுடன் இணைத்தார்கள் எந்த அளவுக்கு தான் நபியுடைய காலத்துல வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தூதுவர்களை வரவேற்கிற இடமும் மஸ்ஜிது நம்பவே இப்ப நீங்க நிறைய பேர் அம்ராவுக்கு போறீங்க மதீனாவுக்கு போன எல்லாருக்கும் ரொம்ப முந்தி அடிச்சு கொண்டு போறது அந்த வைட் காப்பட் பகுதியில தொழணும் ஏன் அது சோர்க்கத்து பூங்காவனம் அந்த வைக்காப்பட்டுல ஒரு பன்னெண்டு அல்லது பதினாறு தூண் இருக்குது அந்த தூண்ல மேல அரபியில எழுதி இருப்பாங்க வேண்டாம் படிச்சு பாருங்க உஸ்துவானத்தில் வபூத் தூதுவர்களை வரவேற்கும் இடம் நபியவர்கள் அந்த அந்த தூணுக்கு கீழே தான் வெளிநாட்டிலிருந்து வரவேற்கக்கூடிய தூதுவர்களை வரவேற்பாங்க உஸ்துவானத்துள் ஹரஸ் நபியை பாதுகாக்கக்கூடிய செக்யூரிட்டி அந்த தூண்ல தான் இருப்பாங்க உஸ்துவானத்துள் இஸ்திராகா நபி அவர்கள் ஓய்வெடுக்கிற தூணுன்னு மேலே எழுதி இருக்கிறாங்க அப்படின்னா மச்சுத நபவியில தான் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தூதுவர்களை வரவேற்றாங்க எந்த அளவு அளவுக்குண்டா செய்திகளை கொண்டு வந்து மச்சுத நபவியில கட்டினாங்க நீங்க கேட்கலாம் பாவிகளை குற்றவாளிகளை ஜெயில தானே அடைக்கும் ஏன் மச்சுத நபி அவங்க கட்டி வைத்தாங்க ஏதாவது முக்கியமான தலைவர்களை கைதியா பிடிச்சா அவர்களை கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில கட்டுறாங்க புகாரி ஷரீப்ல வரக்கூடிய ஒரு பிரபல்யமான ஹதீஸ் சஹாபாக்கள் எமாமாவுக்கு போகின்றார்கள் அங்கே எமாமாவுடைய தலைவர் சுமாமத்திபுல் உசால் என்பவரை கைதியாக பிடித்துக் கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில கட்டி வைத்தாங்க முதலாவது நாள் நபி அவர்கள் சுமாமாவை பார்த்து கேட்டார்கள் மாதா இந்த கயா சுமாமா சுமாமா எப்படி இருக்கிறீங்க என்ன உங்களோட நிலைப்பாடு என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா சூசாமா கேட்டாங்க அவர் நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள் இன் தத்துல் தத்துள் தாத்தம் முகமது சல்லாஹு அலேஹி வசல்லம் நீங்க என்ன கொண்டீங்கண்டா என்னுடைய கூட்டமும் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட பழிக்கு பழி வாங்குவாங்க ஒய் துன் ஐம் துன் ஐம் அலா ஷாக்கியன் ஆனா நீங்க எனக்கு உபகாரம் செஞ்சு என்ன விடுதலை செய்தீங்கண்டா எங்களுடைய யமாமா வாசிகள் உங்களுக்கு நன்றியுடன் இருப்பார்கள் ரொம்ப சுருக்கமான பதில் நபி அவர்கள் ரெண்டாவது நாளும் கேட்கிறாங்க அதே மாதிரி பதில் கூறுகின்றார் மூணாவது நாளும் கேட்கின்றார்கள் அதே மாதிரி பதில் கூறுகின்றார் அதற்கு அடுத்த நாள் அவரே வந்து கேட்கின்றார் இந்த பள்ளிக்கு பக்கத்துல கிணறு இருக்கிறார் அங்க கிணறு இருக்குது காட்சி கொடுக்கப்படுகின்றது கிணற்றுக்கு போறாரு குளிக்கிறாரு ஆடைய மாற்றுகின்றார் நபிக்கு முன்னால வந்து அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லல்லா வாஷது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா கலிமா சொல்லி ஏற்றுக் கொள்கின்றார் மூணே மூணு கிணங்கள் மஸ்ஜித் நபவியில கட்டப்பட்டு கிடந்தாரு அந்த மூணு நாள் மஸ்ஜித்ல இருந்ததுனால அவருடைய கல்வி எப்படி மாற்றம் வந்துச்சு நபி அவர்களுடைய ஒரு ஹதி சொண்டு நான் ஏன் இவர்களை கொண்டு வந்து மஸ்ஜித்ல கட்டி வைக்கிறேன் அறக்கலை கொழுவியும் இதன் மூலம் அவங்களோட கல்புகள் சொத்தாகணும் அவங்க கல்புகள் மிருதுவாகணும் இஸ்லாத்தை பற்றி நல்ல எண்ணம் வரணும் எந்த அளவுக்கு தாய்ப்பிலிருந்து வந்த பனு சகீப் கோச்சிரத்தார நபி அவர்கள் ரமதானுடைய மாதத்துல மசிதில தங்க வைக்கிறாங்க அந்த ரமதான் மாதம் முடிவதற்கு முன்னால அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வரலாறுகள்ல வருது அந்த ரமதானுடைய நோன்பை கூட பனு சகை பிடித்தார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே நிசாமுதீன் உள்ள மோலான சாத் அவர்கள் குறிப்பிடுவார்கள் காப்பிர்களுடைய உள்ளங்கள்ல மாற்றம் வரையிலும் என்றா ஏன் என்னுடைய ஓட உள்ளங்கள்ல மாற்றம் வரையிலா பரம விரோதி மஸ்ஜிதில வந்து மூணு நாள் அஞ்சு நாள் தங்கி இருக்கிறான் அவனுடைய உள்ளத்திலேயே ஒரு சேஞ்ச் அவனுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் என்றா முஸ்லிமான மூமீனான நம்முடைய கல்புடைய மாற்றம் வரையலாது அதனால தான் இன்றைக்கு முழு உலகத்தில் அழைப்பு விடுக்கப்படுது மஸ்ஜிதின் பக்கம் வாங்க ஈமானுடைய தாலீம் நடக்குது ஈமானுடைய பயான் நடக்குது ஈமானுடைய முசாக்கரா நடக்குது ஈமானுடைய பேச்சுக்கள் நடக்குது அது இல்லா முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு நிறைய நொலேஜ் இருக்குது அந்த நொலேஜுக்கு குறைவு இல்லை ஆனா நொலேஜுடைய அடிப்படையில அமலுக்குத்தான் குறைவு ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷங்களுக்கு முன்னால எங்கட நாட்டுல அந்த அளவுக்கு பெரிய அறிஞர்கள் உலமாக்கல் இல்ல எங்கட நாட்டுல படித்த மஷா அல்லா அவர்களுக்கு மல்லா ரஹ்ம செய்யணும் அந்த பழைய காலத்தில் உள்ள உலமாக்கல் கொத்துபா கூட அந்த பழைய அரபு கிதாப் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து அந்த அரபு கிதாபில் உள்ளத்தை பார்த்து வாசிச்சு கொஞ்ச நேரம் பயன் செய்வாங்க ஆனால் அந்த காலத்தில் இருந்த அமல இபாதத் கூட இந்த காலத்தில் இல்ல யாரும் தவறா நினைக்காதீங்க அந்த காலத்துல பெரிய பயான் இல்ல சாதாரணமான பயான் ஆனா எங்கட வாப்பா மாறு எங்கட அப்பா மாறு வெள்ளிக்கிழமாண்டா பத்து மணிக்கு மஸ்ஜிதுக்கு வருவாங்க மஸ்ஜிதுல ஏசியும் இல்ல மஸ்ஜிதுல பெருசா பெயினும் இல்ல மஸ்ஜிதுல டைல்ஸும் இல்ல அந்த காலத்தில் உள்ள சிமிந்தி அந்த பாய போட்டிருப்பாங்க பத்து மணிக்கே மஸ்ஜிதுக்கு வருவாங்க வந்து தஸ்மீ சொல்லுவாங்க சூரத்துல் கவுஸ் ஓதுவாங்க ஆனா இன்றைக்கு என்ன பிரச்சனை தஸ்மீ தொழுகை ஈக்குதா இல்லையா சூரத்துல் கவ் சரி தத்தி தொழுகையை விடுங்களே சூரத்துல் கவ் குரான் ஆக முக்கியமான சூறா இன்னைக்கு நாங்களோட எத்தனை மணிக்கு ஜும்மாவுக்கு வாரோம் அநேகமானவர்கள் நினைக்கிறாங்க பயான் கேட்கிறது அமல் பயான் கேட்கிறது அமல் இல்ல பயான்ல கேட்கறத வச்சு அமல் செய்யறது தான் அமல் அன்று பயான் ரொம்ப குறைவு அமல் அலமது இல்லா இருந்துச்சு ஆனா இன்றைக்கு பயான் எக்கச்சக்கமான பயான் காலையில எட்டு மணியிலிருந்து பகல் ஒரு மணி வரைக்கும் ரேடியோல இஸ்லாமிய நிகழ்ச்சியில மாஷா அல்லா எவ்வளவு பயான்கள் ஏதான பெரியார்களே சகோதரர்களே யாரும் தவறா நினைக்க வேண்டாம் இன்னைக்கு இஸ்லாமிய நுழைஜ் இருக்குது ஆனா இஸ்லாமிய முறைப்படி வாழக்கூடியவர்கள் குறைவு இந்த தாவத்துறை உழைப்புடைய நோக்கம் அதை கொண்டு வாரைத்தான் முஸ்லிம்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழணும் ஜமாத்துல போறவங்க வாரவங்க எல்லாம் நூற்றுக்கூறு தெரிஞ்சவங்க இல்ல அவர்களும் வாராங்க படிக்கிறதுக்கு அவர்களும் வாராங்க திருந்துறதுக்கு அவர்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வாராங்க மசிதுடைய மாகவுல இருக்கிறாங்க நாற்பது நாள் நாலு மாதம் மசிதுடைய மாகவுல இருந்தா அவங்களோட உள்ளத்துல ஒரு மாற்றம் ஒன்று வராதா நாற்பது நாளைக்கு கண் ஹராம பார்க்காது கால ஹராம கேட்காது வாயால ஹராமை பேசுவதற்குரிய சந்தர்ப்பம் குறைவு வேல உள்ளுக்கு பேசுவாங்க சில நேரங்கள்ல ஆனால் சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு ஒரு நாலு மாதம் ஒரு நாற்பது நாள் இந்த மஸ்ஜிதுடைய மாஹவுல் இருந்தா அதன் மூலம் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வரும் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதற்கு ஒரு உழைப்பு தான் முழு உலகத்துல தப்ளீக் என்ற பெயரினால நடந்து கொண்டிருக்கிறது நோக்கம் என்ன நாலு மாசம் போறது நாற்பது நாள் போறது அது அமல் அது ஜீன் அல்ல அதன் மூலம் முழுமையான ஜீன் வரணும் நாலு மாசம் செல்வதன் மூலம் நாற்பது நாட்கள் வெளிக்கிளம்புவதன் மூலம் மூணு நாள் வெளியாகுவதன் மூலம் இந்த ஐந்து அமல்களின் மூலம் என்ன நாடப்படுது என்றால் நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நாம் காலையில எழுந்ததிலிருந்து இரவு உயிர் கொள்ளும் வரைக்கும் எங்கட வாழ்க்கையில நடைமுறை பாவனைகள்ல எங்கட அசைவுகள்ல அனைத்தும் முழுமையான தீன் வரணும் இஸ்லாமிய முறைப்படி வியாபாரம் இஸ்லாமிய முறைப்படி விவசாயம் இஸ்லாமிய முறைப்படி கல்வி கற்றுதல் இஸ்லாமிய முறைப்படி திருமணம் இஸ்லாமிய முறைப்படி குழந்தை வளர்ப்பு அனைத்தையும் இஸ்லாமிய முறைப்படி ஆக்கி நூற்றுக்கு நூறு தீன் வந்து விட்டது என்றால் தீனின் மூலமாக சாதிக்கலாம் ரசூலுல்லாஹி வசல்லம் இந்த தீனை உண்டு பண்ணுவதற்குத்தான் சஹாபாக்கருடன் இரண்டர கலந்து அனைத்தையும் படிச்சு கொடுத்தாங்க ஒரு ஆள் சரியா தொழுகிறார் இல்ல அவசரமா வந்து தொழுதுட்டு போறாரு அவரையும் கூப்பிட்டாங்க நபி அவர்கள் கிளம்பு பள்ளி நீங்க திரும்பி போங்க நீங்க சரியா தொழல அவருக்கு தொழக்கூடிய முறையும் காட்டி கொடுத்தாங்க திடீரென்று மதீனாவுடைய மாக்கட்டுக்கும் நபி அவர்கள் சென்றார்கள் அங்கே போய் பார்த்தால் ஒரு ஆள் கோதுமையில மூடையை வைத்து விட்டு கொண்டிருக்கிறார் சென்ற வேகத்தில் நபி அவர்கள் அந்த கோதுமை மூடைக்குள்ள தன்னுடைய கையை விட்டு பார்த்தார்கள் கோதுமை மூடையுடைய மேல் பகுதியில் இருந்த கோதுமை அது நல்ல காய்ந்து இருந்தது அதனுடைய அடிப்பகுதி ஈரமாக இருந்தது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி செல்லம் கேட்டாங்க சகோதரரே மேல காய்ந்ததை வச்சிருக்கிறீங்க அடியில ஈரமானத்தை வச்சிருக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி செய்யறீங்க இல்ல மதியம் அவ்வளவு கடுமையான மழை அந்த மழை நீர் எங்கட வீட்டுல குடிசையில விழுந்து அந்த தண்ணி எல்லாம் இந்த மூடையில விழுந்துருச்சு முழு மூடைய காய்ச்சலாண்டா எத்தனையோ நாள் ஆகிரும் எனக்கு வேற வருமானம் ஒன்றும் இல்ல அதனால கொஞ்சம் கோதுமை எடுத்து காய வச்சு காஞ்சத்தை மேலேயும் ஈரமானதை அடியில வச்சு விற்று கொண்டிருக்கிறேன் சொன்ன நேரத்துல அக்கம் பக்கத்துல வியாபாரம் செய்யக்கூடிய அந்த கொஞ்சம் சகாபாக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சொன்னார்கள் இந்த பாருங்க உங்கள் உங்கள்கிட்ட வார வாடிக்கையாளர்கள் உங்களை நம்பி வாராங்க நீங்க அவர்களுடன் நேர்மையா நடப்பீங்க உண்மையா நடப்பீங்க நல்ல முறையில நடப்பீங்கன்னு சொல்லி உங்களை நம்பி வராங்க தயவு செய்து அவங்களோட நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாதீங்க அவர்களை ஏமாத்திடாதீங்க அவர்களுக்கு மோசடி செஞ்சிடாதீங்க அந்த கட்டத்தில் சொன்னார்கள் மண் ரஷனா பழைச மின்னா முஸ்லிம் ஷெரீப்ல வார வாயத் யாரு நம்மை ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவரே அல்ல யாரு கலப்படம் செய்வாரோ அவர் நம்மை சார்ந்தவரே அல்ல யாரு நம்பிக்கைக்கு நபிக்கு துரோகம் மோசடி செய்வாரோ அவர் நம்மை சார்ந்தவரை அல்ல மதீனாவுடைய மார்க்க சென்று வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் உண்மையான முறையில் எப்படி வியாபாரம் செய்யணும் அதையும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி செல்லம் படித்து கொடுத்தார் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே மக்காவுல பதிமூணு வருடம் வாழ்ந்து மதீனாவுக்கு போனதற்கு பின்னால மக்காவுல ஈமானையும் படித்தாங்க மதீனாவிலையும் அதற்குரிய சூழலை உருவாக்கினார்கள் இப்பொழுது ஈமான் வந்து கொண்டே இருக்குது அதற்கு தோதுவா அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விடுகின்றார்கள் அவர்களை விடுகின்றார்கள் தப்புக்களை விடுகின்றார்கள் எந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பாவம் தெரியாமல் ரகசியமாக நடந்து விட்டாலும் ஓடோடி வருவாங்க சபைக்கு வந்து சத்தம் போடுவாங்க சொல்லுவாங்க யார சூழல்லாம் தஹீர்னு என்னை சுத்தப்படுத்துங்க எனக்குரிய தண்டனையை தந்திருங்க என்னால இந்த பாவம் நடந்துருச்சு என்னால இந்த தவறு நடந்துருச்சு மேலான பெரியார்களே சகோதரர்களே பாவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விடப்படுகின்றது நன்மைகளும் செய்கின்றார்கள் அதோட அவர்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா முழுமையான தீன் வருது அந்த தீனை எடுத்துக்கொண்டு தான் உலகத்துல ஒவ்வொரு பாகங்களுக்கு போனாங்க போய் என்ன சொன்னார்கள் கூணு மிஸ்லனா சஹாபாக்களுடைய மிக முக்கியமான ஒரு பேச்சு தான் நீங்க எங்களை மாதிரி ஆகுங்க ஏன் கட்ட நூற்றுக்கு நூறு அவர்களுடைய வாழ்க்கையில இஸ்லாம் இருந்துச்சு வெறும் வார்த்தையில மட்டுமல்ல வாழ்க்கையில இஸ்லாம் அவர்களுடைய நடையில உடையில பாவனையில பழக்க வழக்கம் குடும்ப வாழ்க்கை குழந்தை வளர்ப்பு அனைத்திலும் இஸ்லாம் இருந்ததனால தைரியமா சொன்னார்கள் கூணு மிஸ்லனா நீங்க எங்களை மாதிரி ஆகுங்க எங்களை போன்று நீங்க ஆகுங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே நபி அவர்கள் சொன்னார்கள் தானே நீங்க தீன அடைந்தால் தீனின் மூலமாக சாதிக்கலாம் இப்பொழுது அவர்களுக்குரிய அந்த சாதிப்பதற்குரிய வழிகள் திறக்குகின்றது ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு பல தினங்கள் சாப்பிட்டு கொண்டும் இல்லாம இருந்தாங்க அதற்கு அபோ ஹொரேரா கூறுவார்கள் மதீனாவுல மசூத் நபவியில சில சகாபாக்கள் நபி அவர்களோடு சேர்ந்து நின்று தொழுது கொண்டிருப்பார்கள் திடீரென்று ஒரு சத்தம் ஒன்று கேட்கும் என்னன்னு பார்த்தா முன் சஃப்ல உள்ள சில சகாபாக்களுக்கு நிக்கிறது கூட சக்தி இல்ல பசியால கீழே விழுந்துடுவாங்க அவர்களே சொல்லுவார்கள் எழுபதற்கு மேற்பட்ட சஹாபாக்கள் எனக்கு தெரியும் அவர்கள் ஒரே ஒரு ஆடை ஒன்று மேலாடை அல்லது கீழாடை அந்த ஒரு ஆடைத்தான் இருக்கும் நபிக்கு முன்னால் எங்கட மேல ஏதாவது ஒரு பகுதி தெரிஞ்சிருமோன்னு சொல்லி மறைந்து மறைந்து இருப்பாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே அந்த அளவுக்கு ஆடைக்கு கஷ்டம் அந்த அளவுக்கு உணவுக்கு கஷ்டம் அந்த அளவுக்கு உடைக்கு கஷ்டம் ஆனால் பின்னொரு காலத்துல இஸ்லாமிய முறைப்படி வாழ்கின்றார்கள் தீனுடைய அடிப்படையில வாழ்கின்றார்கள் அதர தமிமுத்தாரி ரவி அல்லாஹ் வாங்குவோம் ஒரு நாள் சஹஜு சொல்வார்கள் ஆயிரத்தி ஐநூறு திருகம் பொறுமதியான உடுப்பு உடிச்சு கொண்டு சஹஜு சொல்லுவாங்க ஏன் நான் அல்லாவோட ராசியை பேசுகின்றேன் என்னுடைய ரப்புடைய சந்திப்பு கூட உலகத்தில் வேறு என்ன பெரிய சந்திப்பு அதனால் என்னிடத்தில் உள்ள ஆடைகள் ஆக நல்ல ஆடைகள் யாரும் தவறுதலா நினைக்க வானம் சில பேரை நாங்க மஸ்ஜிதுக்கு வார நேரத்துல கூட எங்களோட உடுப்புகளை பார்த்தா ரொம்ப கவலையா சிலவங்க சில டிஷர்ட்ல போட்டுட்டு வந்திருப்பாங்க பின்னால நின்று தொழுறவங்களுக்கு தொழுவேலா அந்த டிஷர்ட்ல உள்ள சில வாசகங்கள் அந்த டிஷர்ட்ல உள்ள சில படங்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே நாங்க எங்க வாரோம் அல்லாவுடைய மாளிகைக்கு வாரோம் அல்லாவுடைய மஸ்ஜிதுக்கு வாரோம் நாங்க அல்லாவோட பேச போகின்றோம் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியுடன் விடுங்க அந்த நாட்டுடைய பிரதமர் விடுங்க அந்த நாட்டுடைய சாதாரணமான அமைச்சர்கள் விடுங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பியை சந்திக்க போறோம்னா எப்படி போவோம் முழு உலகத்துடைய அரசர்களுக்கு எல்லாம் அரசர் தலைவர்களுக்கு எல்லாம் தலைவன் ரப்புல் ஆலமீன் அகி அல்லாவை சந்திக்க வரும்போது எப்படி வரணும் ஆயிரத்தி ஐநூறு திருகம் பொறுமதியான ஆடைகளை அணிந்து கொண்டு தாஜ சொல்லுவாங்க பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு செல்வத்தை கொடுத்தான் ஹதரத் அப்துல் ரஹ்மான் எவ்வளவு செல்வத்தை கொடுத்தான்னு சொன்னா அவர்கள் வப்பாத்தானதற்கு பின்னால அவர்களுடைய சில தங்க கட்டிகளை விட்டுட்டு போனாங்க இப்ப இருக்கிற பிஸ்கட் ஒரு ரெண்டு இன்ச்சு கூட இருக்காது அந்த பிஸ்கட் இவ்வளவு பெரிய தங்க கட்டிகளை விட்டுட்டு போனாங்கடா அந்த தங்க கட்டிகளை உடைத்த ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்கட கைகளே மறத்து போயிருச்சு அவ்வளவு தங்க பிஸ்கட்களை விட்டுட்டு போனாங்க மேலான பெரியாக்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோர்களே அதே ஹதரத் அபோஹரேரா ரவி அல்லாஹ் அறிவிப்பாங்க ஆரம்பத்துல ஒரு பெண்ணுக்கு நான் செஜம செய்து கொண்டிருந்தேன் ஒரு பெண்ணிடத்துல நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் அந்த பெண் கொஞ்சம் அகம்பாவம் கொண்டவள் அந்த பெண் கொஞ்சம் கர்வம் கொண்டவள் ஒரு நாள் திடீரென்று சொல்லி ஒரு வேலைக்கு என்னை அழைத்தால் நான் வருவதில் தாமதித்து விட்டேன் உடனடியா அந்த பெண் என்ன பார்த்து சொன்ன அபோ ஹொரேரா இதற்கு பின்னால நான் உங்களை கூப்பிட்டேன் சொன்னா நீங்க செருப்பு போடுற வரைக்கும் எனக்கு பொறுமையா இருக்கலா நீங்க செருப்பு போடாம வெறுக்காலுடன் வரணும் நான் கூப்பிட்டேன் என்று சொன்னா எந்த அளவுக்கு வேகமா வரணும் என்றா உங்களுக்காக என்னுடைய ஒட்டகத்தை கூட முற்றக்கால நான் வைக்க மாட்டேன் மேலான பெரியார்களே சகோதரர்களே அந்த பெண்மணி ஹதரத் அபோ பார்த்து சொன்னார்கள் அபோ ஹொரேரா நான் அழைத்தா நீங்க காலில் செருப்பு போடுற வரைக்கும் எனக்கு பொறுமையா இருக்கலாது நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்காக என்னுடைய ஒட்டகத்தை நான் பணிய வைக்கவும் மாட்டேன் ஒட்டகத்துக்கு ரெண்டு முட்டுக்கால் ஒரு முட்டுக்கால வளர்ச்சித்தான் அந்த உட்கார்வதற்காக வேண்டி ஒட்டகத்தை பணிக்க வைக்கணும் ஆனா உங்களுக்காக அதையும் நான் செய்ய மாட்டேன் வள தருக்க பண்ண மாட்சியன் அது வள தருக்க பண்ண காயிமன் அது நின்ற நிலையில தான் நீங்க ஏறணும் அந்த பெண் சுருக்கமாக கூறுகின்றால் நீங்க என்னுடைய ஒட்டகத்தை விட என்ற பொறுமதி இல்லை உங்களுக்காக என்னுடைய ஒட்டகத்தை நான் பணிக்கவும் மாட்டேன் குனிய வைக்கவும் மாட்டேன் என்று சொன்ன பெண்மணி பின்னொரு காலத்தில் அலமது அந்த பெண்மணியும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றாள் அதற்கு அபோ ஹரீரா ரதியல்லாஹு அன்ஹோ அவர்களுக்கு பின்னொரு காலத்துல ஈராக்குடைய ஒரு பகுதிக்கு கவர்னராக ஆக்கப்படுகின்றார்கள் கவர்னர்கள் தான் ஒரு முக்கியமான தொழுகையை பரதான ஒரு தொழுகையை தொழுக வைத்து விட்டு சலாம் கொடுத்த உடனே சத்தமா அதற்கு அபோ ஹரீரா ரதியல்லானு கூறுகின்றார்கள் அல்ஹம்துலில்லா அல்லதி ஜஅலத்தீன கைவாமன் وجعل أبا هريرة إماما بعد أن كان أجيرا لبسرى بنت غزوان அல்லாவும் இந்த மார்க்கத்தை நீதமான பலமான மார்க்கமாக ஆக்கி அல்லாவுக்கு எல்லா புகழும் மக்களுக்கு இமாமாக ஆக்கி அபு ஹொரேராவுக்கு இமாமை ஆக்கி அல்லாவுக்கு எல்லா புகழும் சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க எந்த பெண்மணி என்னுடைய எஜமாட்டியாக இருந்தாவோ அதே பெண்மணியை எனக்கு மனைவியாக மாற்றி தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் பின்னால் ஒரு காலத்துல சொல்லுவாங்க ஹதரத் அபு ஹரியரா ரவி அல்லாஹ் ஆரம்பத்துல எனக்கு செருப்பு போட வானும் என்று சொன்னா எனக்காக வேண்டி ஒட்டகத்தை கூட குனிய வைக்க மாட்டா ஆனா பின்னொரு காலத்தில் அவவே என்னுடைய வாழ்நாள் பூராவும் கால் அடியில படுத்து கிடந்து என்னுடைய வாழ்க்கை துணைவியாக கெதுமை செய்யக்கூடிய மனைவியாக அல்லா மாற்றி சொன்னான் எதன் மூலம் இந்த தீனின் மூலம் நபியவங்க சொன்னாங்க தானே தீனால சாதிக்கலாம் உண்டு இதெல்லாம் சஹாபாக்கள் சாதிக்கலையா தீனின் மூலமாக அதற்கு மாவியா ரபியல்லாஹு அன்ஹோ அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒக்கபத்து நாசியா ரபியல்லாஹு அன்ஹோ அவர்களுடைய ஒரு படை போகுது ஆப்பிரிக்கால ஆப்பிரிக்கால தூனுசியாவுக்கு போறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் அல்லது பதினையாயிரம் பேர்களுடைய பட சாதாரணமான ஒரு இடத்துல தங்கையில பெரிய கிரவுண்ட் ஒன்று தேவை ஒரு காட்டு பகுதிக்கு போறார்கள் மக்கள் எல்லாம் சொன்னார்கள் அங்க போகாதீங்க அங்கே பயங்கரமான விஷ ஜந்துக்கள் வன விலங்குகள் இருக்குது இந்த பதினையாயிரம் அல்லது ஐயாயிரம் பேர்களுடைய படையுடன் அந்த காட்டு பகுதிக்கு சென்று உயர்ந்த ஒரு கல்லு மலை அந்த கல்லு மலைக்கு மேலால ஏறி நின்று ஒரு சப்தம் எடுக்கின்றார்கள் யா ஐயத்துகள் ஐயாத்து வஸ்திமா யா ஐயத்துகள் ஐயாத்து வஸ்திமா نحن أصحاب رسول الله صلى الله عليه وسلم فإنا نازلون فارحلوا عنا فإذا وجدناه بعد ثلاثة أيام قتلناه ஏ பாம்புகளே ஏ வனவிலங்குகளே ஏ மிருகங்களே நாம் நபியுடைய விருந்தாளிகள் நாம் நபியுடைய தோழர்கள் இங்கே வந்து விட்டோம் நாம் இங்கே தங்க போகின்றோம் நீங்க அவசரமாக இடத்திலிருந்து சென்று விடுங்கள் மூணு நாள் அவகாசம் தருகின்றோம் அதற்கு பின்னால் இங்கிருந்து நீங்கள் செல்லாவிட்டால் உங்களை கொண்டு விடுவோம் இந்த காலத்துடைய அறிவாளிகள் என்ன சொல்லுவாங்க பைத்தியக்காரவங்க அந்த மிருகங்களோட பேசுறாங்க அவங்களுக்கு அரபி விளங்குமா அவங்களுக்கு என்ன விளங்கும் இவர்கிட்ட பேச்சு விளங்குமான் இந்த காலத்தில் உள்ள படித்தவர்கள் கேட்கலாம் ஆனால் அந்த சஹாபாக்கள் அல்லாவை நம்பினாங்க அல்லாஹுவை பயந்தாங்க நபியுடைய ஹதீஸ் மன் ஹாஃப் அல்லாஹ் யார் அல்லாவை பயப்படுவாரோ முழு உலகமும் அவரை பார்த்து பயப்படும் யாரு அல்லாவுக்கு வழிபடுவாரோ முழு உலகமும் அவரை பார்த்து வழிபடும் கட்டுப்படும் ஆனால் இன்றைக்கு நான் என்னையும் சேர்த்து அல்லாஹுடைய பயம் இல்ல உலகத்தை பார்த்து பயப்படுகின்றோம் அல்லாவுக்கு வழிபடல்ல உலகத்துக்கு உலகம் உலகத்துக்கு நாங்க வழிபடுகின்றோம் கட்டுப்படுகின்றோம் அதற்கு ரவி அல்லாஹு அன்பு சப்தம் போடுகின்றார்கள் இந்த வரலாறு எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர் எழுதுகின்றார் என்னுடைய கண்ணால நான் கண்டேன் பயங்கரமான மிருகங்கள் சிங்கம் புலி சிறுத்தை போன்றவைகள் அவைகளுடைய குட்டிகளை குஞ்சுகளை தன்னுடைய முதுகில் ஏற்றிக்கொண்டு யாரோ விரட்டுவதை போன்று ரொம்ப வேகமாக அந்த காற்றிலிருந்து வெளியான காட்சியை நான் கண்டேன் அந்த இடத்துக்கு இப்ப கைருவான் என்று சொல்லப்படுது அந்த இடத்துல ஜாமிய கைருவான் என்று பெரிய ஒரு யூனிவர்சிட்டி கட்டப்பட்டிருக்கு துணுசியால அதே இடத்துல மஸ்ஜித் நாற்பது பெரிய ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்குது மிருகங்களை கூட அங்கிருந்து அப்புறப்படுத்தினாங்க இதுதான் நபி அவங்க சொன்னால என்றாங்களே இந்த தீனால இதெல்லாம் சாதித்தது தான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அல்லா இவ்வளவு செல்வத்தை கொடுத்தானண்டா அந்த கிஸ்ராவுடைய கிரீடம் கூட முஸ்லிம்களுடைய கைகள்ல வருது கிஸ்ரா போட்ட ஆசனங்கள் கூட முஸ்லிம்களுடைய கைகள்ல வருது அதற்கு முனிப்பு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய ஆட்சி காலத்துல முஸ்லிம்களுக்கு எவ்வளவு செல்வம் அவர்கள் கொஞ்சம் பணத்தை ஒரு அதிகாரிக்கு கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க ஆப்பிரிக்கா கண்டத்துல ஆக கட்டப்பட்ட ஒரு கிராமத்துக்கு போய் இந்த ஜக்காத் பணத்தை நீங்க விநியோகித்து விட்டு வாங்க அவர் செல்கின்றார் காலை முதல் மாலை வரைக்கும் அந்த கிராமத்தில் அழைந்து தெரிந்து யாரை கண்டு இந்த ஜக்காத்தை எடுங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் சொல்லுவார்களாம் இந்த ஜக்காத்தை எடுக்க நாங்க தகுதி இல்லை அல்லா எங்களை ஸ்ரீமான்களாக ஆக்கிட்டான் அல்லா எங்களை செல்வந்தர்களாக ஆக்கிட்டான் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள முழு உலகத்தில் உள்ள முழு பாகங்களுக்கும் அல்லா முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு செல்வம் என்றால் ஜக்காத்தை வாங்கறதுக்கு யாரும் இல்லை நபி அவர்கள் சொன்னது நடந்துச்சா இல்லையா சொன்னாங்க இந்த தீனை எடுங்க தீனுடைய அடிப்படையில வாழுங்க தீனால சாதிக்கலாம் என்று சொன்னார்கள் ஆட்சியையும் கொடுத்தான் அதிகாரங்களையும் கொடுத்தான் வளங்களையும் கொடுத்தான் பலங்களையும் கொடுத்தான் சக்தியையும் கொடுத்தான் முழு உலகமும் அவர்களுடைய காலடியில வந்து தெரிந்தது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே முழு முழு உலகத்துல சொல்லப்படுது அந்த தீன் என்கிட்ட வரணும் அந்த தீன் உங்கள்கிட்ட வரணும் நம்முடைய பெண்மணிகள்கிட்ட நம்முடைய ஏரியாவுல நம்முடைய நாட்டுல முழு உலகத்துல வரணும் சகாபாக்கள் இதற்கு பெரும் பெரும் தியாகங்களை செய்தாங்க லேசு மாசான தியாகங்கள் அல்ல ஒரு பிரச்சனை வருது கஷ்டம் வருது வேற வழி இல்ல தவறு செய்து கொள்வோம் என்றது வேற ஒன்று அல்லாவுடைய பாதையில போவது நபியுடைய காலத்துல ஜிஹாதுக்கு எந்த அளவு ஆசை எந்த அளவுக்கு ஆர்வம் உண்டா ஒரு ஆளுடைய காலால நடக்கையில ஊனமுற்றவர் அம்ரிபினுள் ஜமு அல்லாஹ் நபி வந்து கேட்கிறாங்க யார சூழல்லா எனக்கும் அனுமதிச்சாங்க குரான்ல நீங்க சங்கடம் உள்ளவர் சங்கடம் கட்டாயம் இல்ல உங்களுக்கு ஜிஹாதுல கலந்து கொள்ற அவசியம் இல்ல நீங்க போக தேவையில்லை இல்லையா ரசூல் அல்லா இன்னி முஷ்டாப்புன் இலல் சென்னா எனக்கு சொர்க்கம் ரொம்ப விருப்பமா இருக்குது நான் ஷஹீத் ஆகணும் அனுமதித்தாங்க வேற வழி இல்ல அவருடைய வற்புறுத்தலின் பேரில் அனுமதி கொடுக்கப்படுது இப்பொழுது துவா செஞ்சு கொண்டு போறாரு வீட்டிலிருந்து வெளியில போற நேரத்துல அல்லாஹும் அலா கருத்தனி இலா அகலி யா அல்லா நான் ஒரு பயணம் கொண்டு போறேன் இந்த பயணத்துல தயவு செய்து என்ன மீண்டும் என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பி அனுப்பி வைத்து விடாதே உலகத்துல யாராவது இப்படியான துவா கேட்டிருப்பாங்களா எங்கட சஃபர் துவால நபி அவங்க சொல்லி தந்தது என்ன சஃபரை ஹைராக்கிடு லேசாக்கிடு நல்ல முறையில குடும்பத்துக்கு திரும்பி வாரத்துக்கு ஹெல்ப் பண்ணு நபியுடைய வழிமுறையே இது இதையும் மிஞ்சி ஒருபடி மேலேறி எப்படி கேட்கிறாங்க யா அல்லா இதற்கு பின்னால என்னை என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பி அனுப்பி வைத்து விடாது ரெண்டு முக்கியமான சகாபாக்கள் சொல்றாங்க நான் துவா கேட்கிறேன் நீங்க ஆமின்னு சொல்லுங்க நீங்க துவா கேளுங்க நான் ஆமீன் சொல்றேன் எப்படி துவா கேட்கணும் நாளைக்கு விரோதிகள் வரணும் அவர்கள் வந்து யுத்தம் நடக்கணும் அதுல நீ எனக்கு மலக்குமார்கள் அனுப்பணும் எனக்கு முன்னாலும் பின்னாலும் நீ ஹெல்ப் பண்ணணும் அவர்கள் வெட்டப்படணும் நாங்க வெற்றி பெறணும் அநேகமான துவாக்கள் இப்படித்தானே நடக்கிறது அந்த சஹாபி துவா செய்யறாரு யா அல்லா நாளைக்கு ஒரு விரோதி வரணும் ரொம்ப வீரமான ஒருவர் வரணும் அவர் வந்து என்னை தாக்கணும் நானும் அவரை தாக்கணும் என்னுடைய காதை வெட்டணும் என்னுடைய மூக்கு அறுக்கணும் என்னுடைய கை கால்களை வெட்டணும் கயாம நான் உறுப்புகள் இல்லாம வரணும் நீ கேட்கணும் உன்னுடைய உறுப்புகளுக்கு என்ன நடந்துருச்சு உன்னுடைய பாதையில நான் அதை தியாகம் செஞ்சேன் என்று சொல்லணும் அந்த மாதிரியான விரோதியின் மீது என்று சொல்லி துவா கேட்கிறான் எப்படி நிலைமகள் இருக்கும் மேலான பெரியார்களே சகோதரர்களே தியாகங்களை கேட்டு கேட்டுடுச்சாங்க யாரெல்லாம் இப்படி இப்படி எல்லாம் நான் ஷஹீத் ஆகணும் இப்படி இப்படி எல்லாம் நான் வெட்டப்படணும் இப்படி இப்படி எல்லாம் எனக்கு வரணும் இப்படி கேட்டுக்கொண்டு போயிட்டான் அல்லாஹுடைய தீனுக்காக தியாகங்களை செய்தாங்க அவர்களுடைய தியாகத்துடைய பிரதிபலன் தான் முழு உலகத்திற்கும் வேகமா இஸ்லாம் பரவிச்சு மேலான பெரியார்களே சகோதரர்களே அந்த மாதிரியான தியாகங்கள் இன்றைக்கு செய்யப்படுவதில்லை அல்லது செய்வதற்குரிய அந்த சக்தி எனக்கோ உங்களுக்கோ இல்ல எங்களால் இன்றைக்கு பெரிய தியாகங்களை செய்யலாம் எங்களுக்கு மூணு நேரம் ஒதுங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு மற்ற ரெண்டு நேரம் சாப்பிடாமல் எங்களால் இருக்கேதுமா எங்களால தூங்காம இருக்கலுமா எங்களால ஒரு நாளைக்கு இருபது முப்பது கிலோமீட்டர் நடக்கலுமா எங்களால பெரிய பெரிய மலைகள் ஏறி இறங்கலுமா இன்னைக்கு என்னாலேயோ உங்களாலேயோ அந்த மாதிரியான தியாகங்களை செய்யலா நாங்க சின்ன சின்ன தியாகம் என்ன சொல்றோம் வீட்டுல இருக்கிறத மஸ்ஜிதுல இருங்க வீட்டுல தூங்குறத மஸ்ஜிதுல தூங்குங்க வீட்டுல சாப்பிடுறத மஸ்ஜிதுல வந்து எங்களுடைய பணத்தை போட்டு நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிடுவோம் ஒரு நாற்பது நாள் ஒரு நாலு மாதத்துக்கு சின்ன தியாகம் மனைவி மக்களை பிரிஞ்சு அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில தங்குற மக்களை சந்திக்கிற தாலீம்ல உட்கார்ற நல்ல மாகவுல இருக்கிற இதன் மூலம் பெரிய மாற்றங்கள் அலமது இல்லா முழு உலகத்துல என்ற பேருனால எந்த அளவுக்கு மாற்றம் இன்றைக்கு அமெரிக்கா கனடா லண்டன் ஜப்பான் போன நாடுகள் போனவர்கள்ட்ட கேட்டு பாருங்க அந்த நாடுகள் எப்படி இருந்துச்சு இந்த அந்த நாடுகள்ல எப்படி இருக்குது மேலான பெரியார்களே சகோதரர்களே சில பகுதிகள்ல சில நாடுகள்ல அங்க போனோம் முன்னே இது ஐரோப்பா கண்டமா அல்லது தில்லியா அல்லது பொம்பையா அல்லது கராச்சியான்னு நாங்க யோசிப்போம் அந்த மாதிரி இஸ்லாமியர்களுடைய சூழல் மேற்கத்திய நாடுகள்ல அந்த அளவுக்கு மாற்றம் மேலான பெரியார்களே சகோதரர்களே சே மாற்றம் பெண்கள் சே மாற்றம் வாலிபர்கள்ட்ட மாற்றம் இந்த அளவுக்கு விமானத்துல வேலை செய்யற விமான அவங்கள்ட்ட கூட மாற்றம் ஒரு சிறப்பு ரமதானுடைய காலத்துல நாங்க போய்கொண்டிருக்கிறோம் யூரோப்புடைய ஒரு சஃபரு போய்கொண்டிருக்கிறோம் எங்களோட வந்து ஒரு முஸ்லிம் சகோதரர் பேசினார் அப்படி பேசிக்கொண்டே போது கேட்டோம் எப்படி இப்ப நோம்பாய்கள் நீங்க என்ன செய்றீங்க இல்ல ஹசரத் நானும் நோன்பு பிடிச்சிக்கிறேன் சமருடைய காலம் இப்ப நோம்பு இப்ப லண்டன் எல்லாம் அதாவது சமருடைய காலத்துல அதாவது எட்டரை மணி ஒன்பது மணிக்கு நோம்பு திறக்கணும் இங்க நோம்பு பிடிச்சிட்டு போனா கிட்டத்தட்ட இருபத்தோரு அவர் இருபத்தி ரெண்டு அவர் நோம்பு பிடிக்க வேண்டி வரும் அவர் சொல்றாரு ஹசரத் நான் நோம்பு பிடிக்கிறேன் எங்க ரமதான்ல நாங்க நோம்ப உத்தமா இருக்கு எப்ப கதா செய்யற எங்களுக்கு முழு வருஷமும் ஜோப் முழு வருஷமும் வேலை இடையில இடையில லீவு நாள் கிடைச்சு அது எங்களால நோம்பு பிடிக்கல அதனால பரவாயில்ல நாங்க நோம்ப பிடிக்கிறோம் ஹசரத் ராபக்கு எங்களுக்கு ஹோட்டல்ல தங்க எல்லாம் தாராங்க ரூம் செல்லாம் ஆனா நாங்க பக்கத்துல ஏதாவது ஒரு பள்ளியை தேடுறோம் எந்த சுபக ஜமாத்தோட தொழிலும் சஹஜு தொழுது கொள்ளையிலும் யாருக்குரிய ஏற்பாடுகள் நடக்கும் மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த மாதிரி இன்றைக்கு மக்கள் மாறிட்டாங்க இதன் மூலம் இந்த புனிதமான தாவத்தில் உழைப்பு கொண்டு ஆண்கள் சமாற்றம் பெண்கள் சமாற்றம் வாலிபர்கள் சமாற்றம் வயோதர்கள் சமாற்றம் ஒரு காலத்துல ஒம்ராவுக்கு போயிட்டு ஹஜ்ஜிக்கு போயிட்டு தாடியோடு ஜுப்பாவோட வந்தாங்க இன்றைக்கு லண்டன்ல இருந்து வாராரு தாடியோடு வாராரு அமெரிக்காவில இருந்து வாராரு கனடால இருந்து வாராரு ஜுப்பாவோட வாராரு நிக்காக நடக்குது மத்தியத்துல நான் மாப்பிள்ளையா இருக்கிறாரு நூற்றுக்கு நூறு சுண்ணத்தான முறைப்படி ஜுப்பாவோட வாராரு இந்த மாற்றம் இதனால அலமது இல்லா அந்த நாடுகள்ல தாவத்திலே உழைப்பு நடக்குது தாவத்திலே வேலை நடக்குது அதுல அவர் சம்பந்தப்படுறாரு அந்த நாடுகள்லயும் அலமது இல்லா மாற்றங்களோட மக்கள் திரும்பி வராங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதனால உலகம் இது இப்படித்தான் இது இப்படி காலம் கழியும் யாருக்கு தான் வேலை இல்லை யாராவது வேலை இல்லாதவங்க இருக்கிறாங்களா அல்லது பிளேன் இல்லாதவங்க இருக்கிறாங்களா அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு வயது முதிர்ந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போயிட்டு பேசுங்க எப்படி உங்களுக்கு என்னென்ன யோசனைக்கு பெரிய ஒரு பட்டோடையே வச்சிருப்பாரு எனக்கு இதை செய்யணும் இங்க போகணும் அங்க போகணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை கட்டணும் அவருக்கு இவ்வளவு பெரிய பிளேன் இவ்வளவு பெரிய திட்டம் உலகத்துடைய வேலைகள் பிளேன்கள் திட்டங்கள் தேவைகள் முடியாது அது மௌத்த மௌத்தாக வரைக்கும் இருக்கும் அந்த எல்லாத்துடைய சேர்த்து இதையும் நாங்க ஒரு வேலையா எடுத்து கொஞ்சம் உலகத்துடைய வேலைகளை முன்ன பின் ஆக்கி வெளியானோம்டா இன்ஷா அல்லா இந்த தியாகத்தை வச்சு அதலே சாக்குவான் சிலர்கள் சொல்றது என்ன செய்ய அதரத்தை இந்த வேலை இல்ல இந்த கடையில வேலை டெக்ஸ்டைல வேலை ஆபீஸ்ல வேலை வீட்டுடைய வேலை மூத்தாக வரைக்கும் முடியாது ஆனா அதுல நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அது குறையணும்டா வெளிக்கிழமை போனோம்டா இந்த தியாகத்தை வச்சு அதலை சாக்குவான் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால் அதற்காக நாங்கள் எங்களோட காலங்களை கொஞ்சம் காலத்தை நேரங்களை கொஞ்சம் நேரத்தை பணம் காசுகளை கொஞ்சம் பணத்தை செலவழித்து அவசர அவசரமா அல்லாஹுடைய பாதையில வெளிக்கிளம்பி போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியா நியத்து வைத்துக் கொள்வோமா அந்த உறுதியான நீயத்தோட உங்களுக்கு தெரியும் வார மாசம் உங்களுடைய இந்த பகுதியில ஜித்தியமா சில்லா ஜோடு நடக்க இருக்குது அதுலயும் நிறைய பேர் போக இருக்கிறாங்க நக்குதா போறவங்களும் சிறுவையில் இருக்கீங்க அதனால இஜித்மாவுல இருந்து மூணு சில்லா இஜித்மாவுல இருந்து மூணு சில்லா முதல்ல இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போயிட்டு மூணு சில்லா வேலை செய்யறவங்க முதல்ல எலும்புகளை யார் இருக்கிறீங்க ஹிம்மத் வச்சு எலும்புகளை யார் இருக்கிறீங்க மூணு சில்லா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல போயிட்டு வேலை செய்யலாம் அல்லது பொருள்ல போயிட்டு வேலை செய்யலாம் எண்பத்தி வச்சு மூணு சில்லா போறவங்கல்ல எலும்புங்களே அது பைதல் ஜமாத்தா இருக்கலாம் பக்கத்து நாடுகளாக இருக்கலாம் பொரின் ஜமாத்தாக இருக்கலாம் எண்பத்தி வச்சு எலும்புங்களே நாலு நாலு மாதம் போறவங்க யார் இருக்கிறீங்க மாஷா அல்லா அல்லா கபூல் செய்வானாக மாஷா அல்லா அப்படி கொஞ்சம் எளிமை நில்லுங்க தயவு செய்து எளிமை நில்லுங்க அல்லா இவர்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானா இவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் புரிஞ்சு கொள்வானாக இவர்கள் அனைவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பானாக இவர்கள் எல்லோருக்கும் எல்லா வகையான பாக்கியங்களையும் கொடுப்பானா மாஷா அல்ல எலும்புங்க என்ன எலும்புங்க ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு போதாது மாத்திர பெரிய ஏரியா எலும்புங்க பார்ப்போம் இஷா வேற வார மாசம் கிட்டத்தட்ட பூர்த்தியா ஒரு மாசமே அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பூர்த்தியா ஒரு மாசமே மாஷா வேற வேறையா இருக்கிறீங்க நிறைய பேர் பேர் கொடுத்திருக்கிறீங்க இந்தியா பாகிஸ்தான் போறதுக்கு பைதல் ஜமாத்துல போறதுக்கு பொரின் வெளிநாடுகள் மாஷா அல்லா பல ஜமாத்துகள் போகலாம் வெளிநாடுகள் போறவங்க லேடிஸ் ஜமாத் போறவங்க எல்லா மெருமகளே இன்ஷா அல்லா வார மாசம் இஜித்திமாவுல இருந்து மூடி சில்லா சில்லா போறோம் தயவு செய்து மாஷா அல்லா கபூல் செய்வானா அல்லா இவர்கள் அனைவர்களையும் புரிஞ்சு கொள்வானாக இவர்கள் அனைவர்களையும் அல்லா கபூல் செய்வானாக மாஷா அல்லா இன்னும் எழுமுங்க இன்னும் எழுமுங்க இவர்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் அல்லா நிறைவேற்றி கொடுப்பானாக பூரா உலகமும் செல்வதற்குரிய வசதி வாய்ப்பை கொடுப்பானாக மாஷா அல்லா இன்னும் எழுமுங்க இன்னும் நிறைய பேர் எழுமுங்க நிறைய சேவைகள் இருக்குது நிறைய சேவைகள் அமெரிக்கா போறதுக்கும் ஒரு ஜமாத்தோண்டு நிகம்பு ஜமாத்தோண்டு அமெரிக்கா முடிவாக இருக்குது போறதுக்கு യു കെ പോർച്ചുഗൽ வெள்ள ജമാഅത്തുണ്ട് ஜமா தொண்டு ஜெர்மன் ജർമ്മൻ ട്രാൻസ്പോർട്ട് அலமது அலமதுல்லா இந்த வருஷம் நிறைய வெளிநாடுகளுக்கு ஜமாத்துகள் போறதுக்கு முடிவாகிக்குது போன கிழமை துருக்கி ஜோர்டன்ல வேலை செஞ்சுட்டு ஒரு ஜமாத் ஒன்று வந்தாங்க எனக்கு எங்கிருந்து போகலாம் மாத்தரையில அல்ல எல்லா வசதிகளையும் சந்திக்கிறான் இல்லா படித்தவங்க இருக்கிறீங்க வசதியானவங்க இருக்கிறீங்க பிசினஸ் இருக்கிறீங்க வேற வேலையா இருக்கிறீங்க எலும்புகளே இன்ஷா தயவு செய்து எல்லாரும் போங்களே கொஞ்சம் பின்பக்கமா எல்லாரும் போங்களே எல்லாரும் எலும்பினவங்க எல்லாம் போங்க முடிச்சு சில்லாக்காரவங்க வேறையா சில்லாக்காரவங்க வேறையா வேற வேறையா பேர்களை பதிவு செய்யுங்க மாஷா அல்லா மாஷா அல்லா இன்னும் எழுமுங்க இன்னும் எழுப்புங்க வேற வேறையா இருக்கிறேன் ஹிம்மத் வைங்க ஹிம்மத் வைங்க எழுப்புங்க முடிச்சு இல்ல போறவங்க எழுப்புங்க தைரியமா மாஷா அல்லா எங்க ஜமாத்துலயா மாஷா அல்லா இஸ்ரோனி ஜமாத்துல வந்திருக்கிறார் அவரும் தயார் முடிச்சு போறது வேற மாஷா அல்லா தம்பியும் தயார் மாஷா அல்லா அல்லா குபூல் செய்வானாக மாஷா அல்லா வேற வேற யார் இருக்கிறீங்க வேற யார் இருக்கிறீங்க இந்த ஜமாத்துல வந்தவங்களுக்கு சொல்லுங்க எல்லா ஜமாத்துங்க நாற்பது நாளைக்கு வந்திருக்கிறாங்க பேரை கொடுங்க உமா வாப்பா அனுமதி தந்தா போங்க அனுமதி தரல போகாமலேயே சில்லாவுடைய நன்மை கிடைச்சிருச்சு நீங்க ரெடி ஆகுறது அவ்வளவுதான் அனுமதி கிடைச்சா போங்க கிடைக்கல நோ ப்ராப்ளம் உங்களுக்கு மூணு சில்லாவுடைய நியத் கிடைச்சிருக்கு சில்லா வேலை செஞ்சீங்க மூணு சில்லாவுடைய நன்மை கிடைக்கும் நிம்மத்துவீங்க மாஷா அல்ல மாஷா அல்ல அல்லா குபூல் சேவானா மாஷா அல்லா மாஷா அல்ல எழுதுங்க வேற வேற யார் இருக்கிறீங்க வேற யார் இருக்கிறீங்க எல்லாம் ஜமாத்துல வந்தவங்க ஜமாத்துல வந்தவங்க நாற்பது நாளைக்கு வந்து அனுமதி கிடைச்சால் போவாங்க அவ்வளவு நாங்க யாரையும் வற்புறுத்தரல்ல எல்லாம் ஓ லெவல் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க என்ன படிக்க இருக்கும் ஏ லெவல் இருக்கும் கோர்சஸ்கள் இருக்கும் அவங்களோட பெற்றோர்கள் அனுமதி கொடுத்தா போவாங்க இன்ஷா அல்லா வேற வேறையா வேற வேறையா இருக்கிறீங்க மாஷா இவர்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக இந்த மாணவர்களுடைய பெருபெருகளை நல்ல முடிவுகளை கொடுப்பானாக அவர்களுடைய எழுதிய பரீட்சைகள் எல்லாத்திலையும் நல்ல மாஸ்க்களை அல்லா கொடுப்பானா அவர்கள் அனைவர்களையும் புரிஞ்சு கொள்வானா மாஷால்லா இல்லைங்க உட்காரம் வேற எலும்புகளை இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த மஜ்மால மஜ்மாவிலிருந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க வார மாசம் மஹல்லாக்கள்லயும் பேர் கொடுத்திருக்கிறீங்க தயவு செய்து எலும்புகளை சில்லா போறவங்களும் எலும்புகளை சில்லா போறவங்க எலும்புகளை வார மாசம் ஜோட்ல இருந்து சில்லா போகலாம் இன்ஷால்லா எலும்புங்களே வார மாசம் ஜோட்லிருந்து சில்லா போகலாம் எலும்புங்களை இருக்கிறீங்க அவசரமா முடிச்சிடும் அவ்வளவுதான் இப்ப எங்கட லேட் இல்ல உங்களோட லேட் நீங்க பேரை சந்தீங்கன்னா சுபான கல்லாமல் சொல்லிடுவோம் அவ்வளவு வேற சொல்லுங்களேன் வேற சொல்லுங்களேன் யார் இருக்கிறீங்க பெண்கள் ஜமா சில்லா பொறுமுறை எலும்புங்களை இன்ஷால்லா பெண்கள் ஜமா தரும் நாற்பது நாள் பேசி வரலாம் மாஷா அருகம் ஹாஜியாரும் போறாங்க எலும்புங்களை வேற யார் இருக்கிறீங்க வேற யார் இருக்கிறீங்க வேற வேற யார் இருக்கிறீங்க பெண்கள் ஜமாத் போறவங்க நிறைய பெண்களுடைய ஜமாத்துகளும் வேலை செய்யறாங்க மாஷா அல்லா எலும்புங்க நிறைய பேர் எலும்புங்க பெண்கள் ஜமாத்துல போனவங்களும் எலும்புங்க வேற யார் இருக்கிறீங்க வேற இன்னும் நிறைய பேருக்கு ஆசை ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியும் பெண்கள் ஜமாத்து மேல தான் போவோமா மே மாசத்துல அப்படியா அதுல போறவங்களும் பரவாயில்ல பேர்களை கொடுங்களேன் இன்ஷா மே மாசத்துல தான் போவோமாம் லேடிஸ் ஜமாத் பெண்கள் ஜமாத் மாஷா அல்லா அவங்க போறாங்க அல்லா கபூல் செய்வானாக வேற வேற யார் இருக்கிறீங்க வேற யார் இருக்கிறீங்க பெண்கள் ஜமாத்துல போறவங்க வேற வேற யார் இருக்கிறீங்க மஹல்லாக்கள்ல பேர் கொடுத்தவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்களாம் திருப்பி திருப்பி பேர்களை பதிவு செய்யுங்க பிரச்சனை இல்லை மாஷா மாஷா ஒரு முன்னால ஒரு சவுதியுடைய ஒரு ஜமாத்து வந்தாங்க வந்து சொன்னாரு நான் பதினெட்டு வருஷம் பேர் கொடுத்தேன் பதினெட்டு வருஷம் பேர் கொடுத்தேன் நான் சவுதியில ஈஜிப்ட் ஜமாத் உண்டு அவங்க ஈஜிப்ட்ல இருந்து மிச்சம் வெளியில போகலாம் ஒரு என்னமோ பிரச்சனை இருந்துச்சு அவர் சொன்னாரு நான் பதினெட்டு வருஷம் பேர் கொடுத்தேன் என்னமோ உண்டுல அவருடைய பாஸ்போர்ட எடுத்து வச்சாங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஈஜிப்ட்ல ஒரு பெரிய ஒரு அரசியல் நெருக்கடி வந்து மாச கணக்குல நெருக்கடியாவி எங்கேயோ ஒரு இடத்துல பத்த வச்சு அவர் சொன்னாரு ஆனா நான் என்னுடைய தைரிய சூழல்ல துவா செஞ்சு கொண்டே இருந்தேன் அந்த இன்சிடன்ட்ல என்னுடைய பாஸ்போர்ட் பத்திருச்சு நான் வேற புதிய பாஸ்போர்ட் எடுத்ததோட இப்ப நான் வெளியில வந்துட்டேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திருச்சு அதற்கு பின்னால் எனக்கு சான்ஸ் ஒன்று கிடைச்சிச்சு இப்ப நான் வந்தேன் அவர் சொல்றார் பதினெட்டு வருஷமா நான் பேர் கொடுத்து கொடுத்து அறிந்தேன் என்ன எனக்கு நம்பிக்கை நான் எப்படி போவேன் என்று அலமது இல்லா வந்தேன் என்று சொல்லி ஸ்ரீலங்கால வந்து எங்களை சந்திச்சார் மறுக்கு எலும்புகளை இன்ஷால்லா மஹல்லாக்களை பேர் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க சில்லாவுக்கு மஹல்லாக்களை பேர் கொடுத்தவங்க இருக்கிறீங்க மாஷா அல்லா மாஷா அல்லா வேற வேற யார் இருக்கிறீங்க சில்லா போறதுக்கு மஹல்லாவோட வார மாசம் போறதுக்கு மஹல்லாவோட வார மாதம் போறதுக்கு மற்றவங்களும் முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லா ஆனா எல்லாரும் உறுதியா நியத்தி வச்சு முயற்சி செய்யணும் எப்படி உங்களோட மத்த மத்த விஷயங்களை எப்படி தைரியமா ஆசையோட ஆர்வத்தோட அதுக்கு மெனக்கெட்டு முயற்சி செய்றீங்களோ அதே மாதிரி இதற்கு முயற்சி செய்து அல்ல அவரைகளை திறந்து தருவான் அதனால இன்ஷா அல்லா வந்திருக்கிற சகோதரர்கள் மூணு சில்லா சில்லா போறதை பேர் குடிச்சாங்க நீங்களும் இது வாரத்துக்கு மாசம் மாசம் ஒரு மூணு நாள் அவ்வளவு பெரிய கஷ்டம் ஒன்று இல்லை எங்களோட மற்ற எல்லா வேலைகளையும் இருபத்தி மூ ஏழு நாள் செய்யறது ஒரு மூணே மூணு நாள் நாங்க பிஸ்மில்லான்னு வெளிக்கிளம்பி போனோம்னா நாற்பது நாள் நாலு மாதங்கள் கஷ்டம் இருக்காது அதனால வந்திருக்கிறவங்க உங்களோட மஹல்லாவுல பேசி நீங்க இன்னும் உழைத்து முயற்சி செஞ்சு நீங்களும் வெளியாகணும் மற்றவங்களையும் வெளியாகணும் மூணு நாளும் போறது அதே மாதிரி அதுக்கு மேலாச்சு நிகழ்ச்சிகளுக்கும் வர்றது எங்கட மஹல்லாவுடைய வேலை ஆக முக்கியமான ஒரு வேலை எங்கட சொந்த நானா தம்பி மச்சான் அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் மஹல்லாவுடைய வேலை அதிலே நாங்க கலந்து கொள்றது ரெண்டாவது மஹல்லாவுக்கும் ஜமா ஜமாத்தா போய் உதவி செய்யறது எங்கட மஹல்லாவுடைய தாலீம் எங்கட வீட்டு தாலீம் அந்த ரெண்டிலையும் சம்பூரணமா கலக்கிறது டெய்லி மஹல்லாவுடைய மஷூரா அதிலையும் செய்யறது ஊரிலே மஹல்லாவுடைய இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேலையோட இணைந்து கொள்ளு யாரும் பயப்படாதீங்க ஜமாத்துல போனதோட இந்த சேஷ கலட்டிடுவாங்க ஜுப்பா போட சொல்லுவாங்க சொல்லிக்கலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல கேளுங்க பாப்போம் யாராவது உங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் கலட்டிடுங்க ஒன்று சொல்றல அவங்களாகவே வந்து அந்த சூழல்ல மாறு யாரும் பயப்பட தேவல்ல ஜமாத்துல போனதோட எனக்கு சீர் ஒட்டிடுவாங்க எனக்கு பேரை ஒட்டிடுவாங்க என்னுடைய எல்லாத்தையும் மாத்திடுவாங்க தொழில எல்லாத்தையும் விட்டுடுவாங்கன்னு ஒன்றும் சொல்றல நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு கால அவகாசம் கொடுக்கணும் அதனால வந்திருக்கிற எல்லா சகோதரர்களும் இந்த ஐந்து அமல்களை தொடர்ந்து செய்யறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியா நியத்து வைத்துக் கொள்வோமா அல்லா நம் அனைவர்களுடைய நிய يتغلى قبول شيواناته سبحان الله وبحمده سبحانك الله وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب